பெண்ணை பார்த்தது இல்லை என்று பொய் சொல்ல மாட்டேன் நீ என்ன திரும்பி பார்த்து சிரிச்சனால தான் நம்பர் கேட்டேன் உன் பேரு கருகில் எந்தன் பேர் எழுதி ஒரு அம்ப போட்டேன் சொன்னா நீ நம்ப மாட்டேன் உனக்கு மட்டும் நான் கொடுப்பேன் ஆட்ட தனியா நீ நிக்கிற இங்க தனிமையில் நானும் நிக்கிறண்டி துணையா நீ வருவன சொல்ல துணிமணி கூட துவைக்கிறண்டி நீ இன்றி தவிக்கிறண்டி கற்பனையில் ரசிக்கிறண்டி நீ அருகே வேண்டி அவனை குவாரண்டைன் அஞ்சில் வித் யூ காதல் என்ற விளையாட்டு கியூபிட கூப்பிடு கும்பிட்டு உன் அழகை கண்டு ஸ்தம்பித்து உனக்கு குவாரண்டைன் அஞ்சில் வித் யூ காதல் என்ற விளையாட்டு கியூபிட கூப்பிடு கும்பிட்டு உன் அழகை கண்டு ஸ்தம்பித்து But I'm loaded, gunshots, உன்னோட Star Wars, நீ என்னோட வழி காட்டுடு நீ தலையாட்டுறனா I'm black, but I'm loaded, gunshots உன் சிவந்தேனே உன்னால் உணர்ந்தேனே உனக்கென நானே பிறந்தேனே வளர்ந்தேனே உன்னால் இன்று மலர்ந்தேனே மலைத்தேனே உந்தன் மடி மீது தானே தூங்கிடுவேனே நானே விண்மீனே நீனே எந்தன் முழுமதி காதல் முகவரி எந்தன் கவிதையின் முதல் வரினோ ஹரிபெரி அவசரம் வேண்டாம் உனக்கு எப்ப பிடிச்சிருக்கோ அப்ப சொன்னா போதும் அதுவரை தாங்கும் உண்மையிலுள்ள மோகம் எப்படி டி சாகும் செய்ய மாட்டேன் துரோகம் என் மேல என்ன கோபம் I wanna quarantine and chill with காதல் என்ற விளையாட்டு கியூப்பிட கூப்பிடு கும்பிட்டு உன் அழகை கண்டு ஸ்தம்பித்து உனக்கு வாரண்டாயின் செல்வத்தியூ காதல் என்ற விளையாட்டு கியூப்பிட கூப்பிடு கும்பிட்டு உன் அழகை கண்டு ஸ்தம்பித்து But I'm loaded, உன்னோட ஸ்டார் வார்ஸ் நீ என்னோட வழிகாட்டுடு நீ தலையாட்டுறனா பரம் லோடு கன்ஷாட்ஸ் உன்னோட ஸ்டார் வார்ஸ் நீ என்னோட வழி காட்டிடு நீ தலையாட்டு